الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد نصركم الله في أواخر كثيرة ويوم حنين إن أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مجبرين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ثلاث مهلكات شح مطاع وهوى المتبع وإعجاب المرء بنفسه أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுபஹான ஒருவனுக்கு உரிக்கவும் சலாத்தும் சலாமும் இறுதி நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியாவுங்கள் சபவ சாபியாயுங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனை ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹால எவைகளை ஒரு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வருகின்ற விடயங்களை முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தகுவாக அழைத்துமா கொண்டோம் இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் செவ்வாய் மாதத்தின் இறுதி ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் நோயாளிகள் வயோதிபர்களை தவிர படியேறி வர முடியுமான எல்லோரும் நிம்பர் இருக்கின்ற மாடியில் வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நிம்பர் இருக்கின்ற மாடிதான் முதலாவது நிறைய வேண்டும் அதுக்கு பின்னால் தான் கீழே உள்ள மேலே மேல் மாடிகள் எல்லாம் நிறைய வேண்டும் இது இன்று மாத்திரமல்ல எப்பொழுதும் ஜுமாவுடைய நாளை மதிப்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும் குத்துபாவை குரானை அதிசை நான் மதிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் மெம்பருக்கு பக்கத்தில் இருக்கின்ற இடங்களில் முதலாவது நிறைத்துக் கொள்வது அன்பானவர்களே மனிதனை அல்லா குறையுள்ளவனாகவும் பலகீனமானவனாகவும் மறதியுள்ளவனாகவும் உலகத்தில் மனிதர்களை விட சக்தியில் பிரமாண்டமான படைப்புகளை படைத்து பூமியுடைய நிர்வாகத்தை பூமியுடைய விடயங்களை நடை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை மனிதனுக்கு அல்ல கொடுத்திருக்கிறார் மனிதன் ஒரு எல்லையோடு ஒரு லிமிட்டோடு செயல்படக்கூடியவன் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் அந்த ஆடையை தாண்டி உடம்பில் இருக்கின்ற அடையாளங்களை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது ஒரு துணி ஒரு ஸ்லோத்தை தாண்டி நம்முடைய பார்வை அதை கண்டால் விழுங்காது சரி பலகீனங்கள் பேச இருக்கின்ற தலைப்பு இந்த காலத்திலே சிறியவர் தொடக்கம் பெரியவர் வரைக்கும் ஏழைகள் தொடக்கம் பணக்காரர்கள் வரைக்கும் படிக்காதவர்கள் தொடக்கம் படித்தவர்கள் வரைக்கும் குடிமக்கள் தொடக்கம் ஆட்சியாளர்கள் வரைக்கும் இருக்கின்ற ஒரு வகையான மனநோய் ஒரு வகையான நாம் அதிகமானவர்கள் அடிக்ட் ஆகி இருக்கின்ற அடிபணிந்து கட்டுப்பட்டு என மூழ்கி இருக்கின்ற ஒரு நோய் தான் அல்லது அல் பின்னம் சற்பெருமை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு கலக்கணம் நான் பெரியார் நான் தான் பெரியார் நான் தான் அறிவாளி நான் தான் பணக்காரன் நான் தான் திறமைசாலி நான் அதிகாரி நான் டிரெக்டர் நான் மேனேஜர் நான் பிரின்சிபல் நான் அட்மினிஸ்டர் நான் அமைச்சர் நான் ஜனாதிபதி பலக்கணம் அன்பானவர்களே இபிலிசை இபிலிசுடைய ஆரம்பம் தெரியும் ஆண்டிமல் மலாய்கா மலக்குமாருடைய டீச்சர் மலக்குமார் பாவமே செய்யாத சுத்தமான மாணவர்களின் ஆசான் எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் எவ்வளவு பெரிய பதவி எவ்வளவு பெரிய டிகிரி ப்ரொஃபசர் நான் ப்ரொஃபசர் பேராசிரியர் நான் கலாநிதி நான் முதுமானி நான் இளமானி படிப்பது டிகிரி ஹோல்டராக மாறுவது பணத்தை சம்பாதிப்பது தவறல்ல கொம்பு முளைப்பது தவறு கொம்பு முளைத்தால் அல்லா உடைப்பான் எனக்கு கொம்பு இருக்கிறது என்று கொம்புள்ள ஓர் ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தினான் மறுமையிலே நதியவர்கள் சொன்னார்கள் உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் பழி வாங்கப்படும் கொங்குள்ள ஆடு எனக்கு கொங்கிருக்கிறது என்று கொங்கில்லாத ஒரு ஆட்டை உலகத்தில் கொத்தி இருந்தால் காட்டி இருந்தால் மறுமையிலே அந்த ஆட்டுக்கு தொந்தை கொடுத்து அல்ல இந்த ஆட்டை தாக்க வைப்பான் தலக்கணம் ஆட்டுக்கு வந்தாலும் உடைப்பான் அல்ல இது கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ற ஆட்டு ஆடே சாதாரண ஒரு மிருகம் பதிவான ஒரு பிராணி அதில் பெருமை கிடையாது அதனால்தான் எல்லாம் ஆடு மேய்க்கின்ற ஒரு தன்மையை கொடுத்தான் பற்பை கொடுத்தான் பணிவு வர பண்பு வர அந்த ஆட்டுக்கே கலக்கணம் வந்தால் அல்ல உடைப்பான் யாருக்கு தேவையில்லையோ இந்த தலைப்பு தூங்கலாம் இந்த தலைப்பு எனக்கு தேவையில்லை என்பவர்கள் தூங்குங்கள் மற்றவர்கள் விழுந்து கேளுங்கள் தூக்கம் மன்னிக்க வேண்டும் என்னுடைய உரிமை யாருக்கு என்ன கசப்பாக இருந்தாலும் தயவு செய்து என்னுடைய கண்ணுக்கு விளைந்து தூங்க வேண்டாம் எனக்கு தலைப்பு குழம்பும் இப்படி சொல்வது சிலருக்கு பிடிக்காது நான் சொல்வேன் யார் சொல்வது இப்படி தூங்குவதற்கு தானாட்டு பாடுகின்ற இடமா என்பது நீங்கள் தூங்க வேண்டும் நாங்கள் இரவு விழித்து தயாரித்து குரான் அதிசை புரட்டி இங்க தாளாட்டு பாட வேண்டுமா மன்னிக்க வேண்டும் தூங்க வேண்டாம் மன தூய்மை உள்ளவர்கள் இந்த விடயத்தை கசப்பாக இருக்க மாட்டார்கள் இந்த உலமாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழு எட்டு பத்து பன்னிரண்டு வருடங்கள் படித்து குடும்பத்தை பிரிந்து எத்தனை பங்கன்களை தியாகம் செய்து எத்தனை ஜனாதாக்களை தியாகம் செய்து ஓதிவிட்டு நண்பர்களை நாங்கள் பத்து பார்க்கும் பொழுது நீங்கள் தூங்குவதாக இருந்தால் எதற்கு இந்த பத்து பார்க்கும் கலக்கணம் நடந்தது இருக்கிறது இப்படி கையால் காட்டால் தான் என்று நினைப்போம் கொஞ்சம் பவர் கிடைத்து விட்டால் அதிகாரம் கிடைத்து விட்டால் போர் கிடைத்து விட்டால் ஒரு ஆயிரம் பத்தாயிரம் மூவாயிரம் முன்னூறு பேருக்கு பொறுப்பு கிடைத்து விட்டால் தன்னை விட்டால் ஆள் இல்லை நான் நடப்பது அல்ல சந்திர மண்டலத்தில் நினைத்தால் முகம் கொப்பர பிறக்காமல் மௌத்து வராது ஆட்சியை பறிக்காமல் சாவு வராது துங்குகளை நாமல் ஓடி ஒளிய இடம் தேடாமல் ஆட்சி முடியாது நமது நாடு சிறந்த சான்றதற்கு சரோன் ஹாமான் சாதனை பற்றி பேசவில்லை எல்லா நாடுகளில் நடக்கிறது நமது நாட்டில் நடந்தது பயப்படாமல் சொல்கிறேன் வரலாற்றை பேசுகிறேன் அன்பானவர்களே அனக்கும் நெருப்பால் படைக்கப்பட்ட இதிலே மண்ணால் படைக்கப்பட்ட ஆதரவுக்கு கொஞ்சம் சிறம் சாய்த்து கண்ணியம் செலுத்து கீழே விழுந்து சுஜூர் செய்வதல்ல அதல்ல அர்த்தம் சுஜூத் அல்லாவுக்கு அனைப்படுது இப்படி சிரம் சாய்த்து சிரமத்தலை தலை குனிந்து கவனித்தது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணு அதே ஆதமலை சலாத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார் அல்ல ஒரு பகுதி நான் இந்த அந்தஸ்தையும் பதவியையும் பவரையும் டிகிரியையும் கோட்டையும் நான் கொடுத்திருக்கிறேன் நான் யாருக்கு இந்த பதவியை அந்தஸ்தை கொடுத்தேனோ அவனுக்கு கொம்பு முளைத்திருக்கிறதா என்று அல்ல செக் பண்ணுகிறான் இங்கிலீஷுக்கு கொம்பு முளைத்திருந்தது அனபயம் நான் பேசுறேன் நான் எக்ஸலன் நான் பிரியோ மம சுத்தாய் நான் அப்பர் ஆதம் லோவர் நான் மேலே ஆதம் கீழே நெருப்பு எப்பொழுதும் பத்தும் பொழுது மேலிருந்து கீழே போகுமா நெருப்பு கூட கூட மேலே போகும் நெருப்பு பெருமை மண் எப்பொழுதும் கீழே தான் இருக்கும் மண் கீழே தான் இருக்கும் சிறந்தவர்கள் நான் உயர்ந்தவன் நான் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஆதரிக்கப்படி சிறம் சாய்ப்பது நடந்ததை சொல்கிறேன் கனிமனான நான் தான் நான் தான் பெருமைக்குரியவன் நான் தான் சிறந்தவன் என்று அவன் பெருமையாக பேசினான் அல்லா தூக்கி எறிந்தான் தூக்கி எறிந்தான் எல்லா இடங்களில் விரட்டப்படுகின்ற சகிக்கப்படுகின்ற ஒரு மனிதராக நபராக இப்படி மாறினான் பல வரலாறு குரல் இருக்கின்றன இந்த சக்கரங்கள் அகங்காரம் யாருக்கு வருமோ அவர்களை அவங்க கீழே பரட்டுவாங்க ஒரு குரான் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் சொல்லியிருக்க ஒரு குரான் வசனம் ஒரு ஹதீஸ் புனையினுடைய போரிலே சகாபாக்கள் பனிரெண்டாயிரம் பேர் ஹதீஸ் இருக்கிறது பனிரெண்டாயிரம் பேர் இருந்தால் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் வெற்றிக்கு காரணமாக அமைவார்கள் பெருமை இல்லாத அல்லாவுடைய நம்பிக்கை இருந்தார் ஆனால் சகாபாக்கள் மனிதர்கள் இப்ப நமக்கு படிப்பினை ஏற்படுத்துவதற்காக அவ்வளோ ஒரு படிப்பினை சம்பவம் இது அவர்களுடைய தன்மை எப்படி அல்ல கொஞ்சம் பேசிக்கொண்டே பேசிக்கொண்டவர்கள் நாங்கள் சிறுபான்மை என்ற காரணத்தினால் என்ன செய்ய மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் தோக்க மாட்டோம் தோக்க மாட்டோம் அவங்க சொல்லி காட்டுகிறான் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம் பல போர்களிலே வெற்றியை கண்டோம் உதவி செய்தான் அல்லா புனையுடைய நாளில் இது அஜபத்தும் நாம் பெரும்பான்மை நாங்கள் பெரும்பான்மை நாங்கள் எங்களை யாரும் ஆட்சி படைக்க முடியாது அசைக்க முடியாது தோற்கடிக்க முடியாது என்று உங்களுக்கு சற்பெருமை வந்த சமயம் அந்த சற்பெருமை உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டையும் தரவில்லை எந்த பாசிட்டிவான ரிசல்ட்டையும் தரவில்லை அந்த சற்பெருமை பழம் தூமணி உங்களுக்கு அந்த சற்பெருமை எந்த பெனிஃபிட்டையோ நல்ல ரிசல்ட்டையோ தரவில்லை பனிரெண்டாயிரம் பேர் என்று உங்களுக்கு பூமி நெருக்கடியானது எல்லா பக்கங்களிலும் ஒரு வகையான இறுக்கம் ஏற்பட்டது நீங்கள் வெறுண்டோடினீர்கள் சகாபாக்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலம் என்றால் நான் தப்புவோமா தற்பெருமை கொள்ளாத பொழுதை பாருங்கள் எங்கிருந்து ஆரம்பித்து எங்க முடிகிறது நிலத்திலிருந்து ஆரம்பித்து மேலே முடிக்கிறோமா மேலிருந்து ஆரம்பித்து கீழே முடிக்கிறோமா சாட்டன் கொள்கை முடியாது தக்பீர் தக்பீர் கட்டி ருக்கு மீண்டும் யாத்திஜார் திரும்ப ஒரு இடத்தில் நீ கீழே போய் மேலே வந்தாலும் உன்னை நீ தாழ்த்திக்கொள் மீண்டும் சுஜூர் சுஜூடு தான் அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற இடம் சுஜூடு தான் அடியானுக்கு அல்லா நெருங்கி வருகின்ற இடம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா சுஜூதிலே அடியான் தன்னுடைய பணிவை தன்னுடைய நெற்றியை தன்னுடைய முகத்தை தலையை கீழே வைத்து எனக்கு எந்த தலைக்கணமும் இல்லையாமா என்று பொருள் பண்ணுகிறார் கனிவின் இடம் மேலிருந்து கீழே போகிறது நிலத்தில் இருந்து கலாம் கொடுக்கிறோம் தொழுது முடித்தவுடன் முதலாவது துவா அல்ஹமது இல்லா அல்ஹமது இல்லா இல்லா கட்டிட்டேன் நல்லா சொன்ன கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லை துவாவுடைய அந்த போர்டிலே பார்க்கலாம் கலாம் கொடுத்தவுடன் முதலாவது சொல்கின்ற வார்த்தை அத்தகத்தில் உள்ளவர் எனக்கு பெருமை இல்லை என்னுடைய கெட்டித்தாயம் இல்லை என்னுடைய திறமை இல்லை நான் முறையாக சொல்லவில்லை என்னுடைய தொழுகையில பிழை இருக்கலாம் மன்னித்துக் தொழுது விட்டு முதலாவது கேட்பார் பெருமையை உடைக்க சொம்பை உடைக்க தொழுதுட்டேன் என்ற நினைப்பை உடைக்க அதிசயம் மூன்று விடயங்கள் இருக்கின்றன நம்மை அழிக்க முடியும் இல்லாமல் அழித்து விடும் இந்த மூணு தன்மைகள் நம்ம மனைவனை பாதுகாப்பாங்க ஒன்று சிஸ்மன் பேராசை கிரீடின்னு சொல்லுவாங்க பேராசை வருகிறது அந்த பேராசையை வரணும் செய்யாது சக்திகளிலே செயல்படுத்துகிறது ஆசை மனிதனுக்கு இருக்கிறது அதை கட்டுப்படுத்தி ஒரு நிமிஷோடு வைத்துக் கொண்டா தப்பி அந்த பேராசையின் படி நடந்து கொள்கிறார் இவரது அந்த பேராசையை ஃபாலோ பண்ணுகிறார் இரண்டாவது ஆசைக்கு அடிபணிகிறார் அடிபணியப்படும் ஆசை அதுவே அது பிறேசத்தனம் இது பொதுவான பொதுவான ஆசைகள் மூன்றாவது என்னுடைய தலைப்புக்குட்பட்டது மறை தினப்பிலி தன்னை பற்றி ஒரு மனிதன் பெரிதாக நினைப்பது தற்பெருமை தற்பெருமை என்னை விட்டார் ஆள் இல்லை நான் தான் சாலை நான் தான் அதிகாரி நான் தான் அறிவாளி நான் தான் எல்லா இடங்களிலும் முன்னணி நான் எனக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும் என்னைத்தான் சிற்கட்சி ஆக்கப்பட வேண்டும் என்னைத்தான் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த துறையிலே ஆயுள் காலம் பொறுப்பில் என்று என்னை யாரும் என்னை யோசனை பண்ண முடியாது என்ற அந்த கற்பனை சமூகத்தில் சௌபா செய்யாவிட்டால் அதை எல்லாம் உதைத்து விட்டு தான் ரூபாய் வாங்குவார் குரானில் இருக்கிற சில நிகழ்வுகளை சொல்லி அந்தந்த தலைப்புகளை நான் பற்றி காட்டிக் கொண்டு போகிறேன் இன்னும் ஒரு ஹதீஸ். இந்த தாவமல் மருவின என்ன إذا تعاظم المرء في نفسه وتبصر في مشيه أو في مشيته صلواته في مشيته لقي الله وهو عليه غضبان பெருமையோடு தன்னை பற்றி பெரிதாக நினைத்துக் கொண்டு தன்னை பற்றி அகங்காரமாக தன்னை பற்றி தன்னுடைய பிக்சரை தன்னுடைய இமேஜை பெரிதாக வைத்துக் கொண்டு தன்னுடைய ஸ்டேட்டஸை பெரிதாக வைத்துக் கொண்டு எல்லா வகையிலும் நாம் தான் பெரியார் என்று யார் பெரியார் சமைவாரோ நடக்கும் பொழுது கலசாக நடப்பாரோ கலசாக கலசாட்டுவது பெருமை கலை கலக்கண்டாலே பெருமை கலை கலசந்த காட்டுக்கு வாரன் அதை பெருமையாக கங்கை நிமித்தி தலையை உயர்த்தி சும்மா நடக்கின் நடப்பதற்கு மூன்று பேர் நடக்கின்ற இடம் கையை அகற்றி பக்கத்திலே போகின்றவருடைய உடம்பிலே கைப்பட்டாலும் சொறி கேட்க முடியாது அவரை உருக்கி பார்த்துவிட்டு அவர் ஒதுங்கி செல்கிறார் இவர் விரித்து செல்கிறார் இவருடைய கைப்பட்டு அவருக்கு வருத்தம் என்று பார்த்துவிட்டு போகிறாரோ சமூகத்திலே பெரிய விஐபி டிவிஐபி பெரிய உயர்ந்த முக்கிய புள்ளியாக இருப்பார் அல்லா இவரோடு கோபப்பட்ட நிலைமையில அல்லாவை கேட்க முடியும் அல்லாக்கு இவரையும் இவரை காட்ட சொல்லுவேன் கண்ணாலே காட்டேறாங்க கண்ணாலே காட்டேன் இவருக்கு என்னைய கண்ணாலே காட்டேன் அல்லா எங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரத்னத்தோடு பார்க்க விரும்பாத நிலைமையிலே அவர் அல்லாவை நிற்பன்னுவார் இங்கே சீஃப் ஜட்ஜ் இங்கு தலைவர் இங்கு ஜனாதிபதி இங்கு அமைச்சர் இங்கு மந்திரி இங்கு ரட்சாபன் இங்கு முன்னாள் மூன்று வாகனம் பின்னால் மூன்று வாகனம் ஆம்புலன்ஸ் வேண்டுமா இங்கு பத்து கிலோமீட்டருக்கும் சப்பரிலே இங்கு நாட்டுக்குள்ளும் பிளைட்டிலே இங்கு டேபிள் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது விஐபிகளுக்கான டேபிள் இங்க இங்கு செலூர் இங்கு செலூர் இங்கு குடைபிடிக்கப்படும் இங்கு கை கலத்தி வைக்கப்படும் ஷூவை போட்டு விடுவார்கள் கலத்தி விடுவார்கள் சாட்டோரை திறந்து விடுவார்கள் இறக்கி விடுவார்கள் கலத்தி சாப்பிட முன்னால் கையை கலைக்க விடுவார்கள் சாப்பிட்ட பின்னால் தெரிவால் துடைத்து விடுவார்கள் எல்லா ரெஸ்பெக்டும் வெல்கம் இங்கு எங்கு கிடைக்கும் அல்லா கணக்கெடுக்க மாட்டார்கள் டோன் சேர்ந்து விட்டு விடுவான் அல்லா அவாய்ட் பண்ணி விடுவான் அல்லா எது பெர்மனன்ட் எந்த வெல்கமிங் பெர்மனன்ட் எந்த ரெஸ்பெக்ட் பெர்மனன்ட் எந்த பதவி பெர்மனன்ட் மௌத்துக்கு பின்னால் கிடைப்பது மௌத்துக்கு பின்னால் கிடைப்பது ரோகு பெரிய சொர்க்கத்திலிருந்து கப்பல் வருவது சொர்க்கத்திலிருந்து அக்கர் வருவது வழக்கமா சூழ இருந்து ஜனாதா அடக்கப்படுவது இதுதான் பெருமை இது இந்த உலகத்துடைய மெட்டீரியலை வைத்து வைத்து இன்கமிங்கை வைத்து டிகிரிகளை வைத்து நம்முடைய அதிகாரங்களை வைத்து அடைய முடியாது அது இருந்தாலும் பணிவும் பண்பாடு தக்குவாவை வைத்து அடையலாம் சுலைமானிக்கலாம் ஆட்சியாளர் தான் பணிவான் ஆட்சியாளர் அடைந்தார்கள் துல்கலைக்கலாம் ஆட்சியாளர் தான் பணிவான் ஆட்சியாளர் அடைந்தார்கள் உஸ்மான் பணக்காரர் தான் கொங்கு முளைக்காத பணக்காரர் சலக்கணம் பிடிக்காத பணக்காரர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாரன் சொல்லப்பட்டார்கள் அப்துல் ரஹ்மான் பணக்காரர் தான் சலக்கணம் வராத பணக்காரர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டார்கள் அபுபக்கருடைய எட்டுக்கடையுடைய ஓனராக இருந்தவர்கள் கொம்பு முளைக்கவில்லை எட்டுக்கடையுடைய ஓனர் என்று எட்டையும் இழந்தார்கள் அல்லாவுக்காக சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் இது மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் ஏசிஐபிகளுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கிறது விஐபிக்குரிய ஒரு ஒரு ஒரு தான் சுவர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் அபுபக்கர் என் மூலமாக சுவர்க்கத்துக்கு போங்கள் என் மூலமாக என்றாகுங்கள் என் மூலமாக என்றாகுங்கள் என்று சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் கால் பண்ணுகின்ற அழைக்கின்ற இன்வைட் பண்ணுகின்ற சொர்க்கமே வெல்கம் பண்ணுகின்ற மனிதராக மாறினார்கள் ஏன் கொம்பு பிழைகள் சாரோரும் பணக்காரன் தான் உலகமாக பணக்காரன் தான் அவருடைய கீழ்ச்சட்டை தூக்குவதற்கு பெரிய ஒரு பயில்வான்களுடைய கூட்டம் தேவை ஒரு பில்டர்கள் தேவை சக்திவான்கள் தேவை அப்படிப்பட்ட அவருடைய பொருளாதார மையம் கொம்பு முளைத்தது தலைக்கணம் வந்தது நான் தான் பணக்காரன் என்னுடைய பணம் எனக்கு தான் என்னுடைய பணத்தில் யாருக்கும் ஹெல்ப்போ உதவியோ ரிலீஃபோ என்ன எந்த எந்த விநியோகம் செய்ய மாட்டேன் ஏழையா அனாதையா விதவையா பசியாளியா நோம்பாளியா நோயாளியா மதரசாவா மசிதா பாடசாலையா எந்த சோசியல் ஒர்க்கும் செய்ய மாட்டேன் என்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட்டிக் கொண்டு போவேன் பெரிய பணக்காரன் என்ற பெயர் எடுப்பேன் நான் லக்ஸரி வாகனம் வாங்குவேன் வீடு வாங்குவேன் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரியிலும் நான் கெஸ்ட் ஹவுஸ்களை வாங்குவேன் இதுதான் என்னுடைய எம்பிஷன் இவருடைய காகத்தண்டு கொம்பு முளைத்தால் காரூனை போன்ற நீரை குறைக்காமல் லொச்சாக்காமல் தோறும் என்றார் மிக பரிதாபமான சம்பவங்கள் உலகத்தில் நமக்கு வந்திருக்கின்றன இங்கு மன்னிக்க வேண்டும் ஓட்டியவர்கள் யூரோப்பிலே டெலிவரி போயாக வேலை பார்த்துட்டு பார்க்கணும் இங்கு போர் வீலர் இரண்டு வீலர் ரெண்டு ஐந்து பேருக்கு ஐம்பது பேர் வாழ முடியுமான வீட்டிலே வாழ்ந்தவர்கள் ஐம்பது திருகத்துக்கும் நூறு திருகத்துக்கும் இருநூறு திருகத்துக்கும் துபாயிலே தயார் பண்ணி ரூமிலே தங்கி கூலி வேலை செய்கின்ற காலம் ஏன் ரொம்ப ஒரு நம்ம தான் உழைத்தாலும் காருடைய கொம்பை அல்லா உடைத்தான் பூமிக்குள்ளே சொல்லிவாங்கினார் அந்த வேற்ற சென்டர் இன்று சர்வதேச குப்பை தொட்டி ஈஜிப்டிலே உடைத்தார் இன்னும் ஒருவர் இந்த புறப்பட்டியை வைத்து அந்த சாமை வைத்து பெருமை செய்கிறார் இரண்டு ஓன் பிரதர் ஓன் பிரதர் ஒருவர் ஃபார்ம் உள்ளவர் பெரிய லேண்ட் எல்லாம் இருந்தது காணி ஃபார்ம் மெயின் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் விரிவாக சொல்லி சொல்லுக்காக கொம்பை உடைக்கின்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன சொம்பு உடைத்தவர்களின் சொம்புகளை எல்லாம் உடைத்த சம்பவங்கள் பல இருக்கின்றன அதில் ஒன்றுதான் இது சூறா நம்ம பள்ளிக்கிழமை ஓத வேண்டும் சஜ்ஜாலுக்கு எதிரான ரசன் ஓதுவோம் மூத்து வரைக்கும் என்று ஆரம்பித்து விடாமல் தஜ்ஜாலை எதிர்கொள்கின்ற தஜ்ஜாலுடைய கிழங்கை முறியடிக்கின்ற தஜ்ஜாலுக்கு முன்னால் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற நமக்கு செக்யூரிட்டியாக மாறுகின்ற என்ன செல்ஃப் டிபெண்டாக மாறுகின்ற அந்த சூறா சூரத்திற்காக அதிலே அம்மா வெள்ளிக்கிழமை ஓத வைத்திருக்கிறான் ஒரு சொல்லி கணக்கு மூலம் அதிலே சொல்லுகிற சம்பவம் தான் அந்த லேண்ட் உள்ளவர் நடுவிலே சுற்றி வரும் ஈச்ச மர தோட்டம் அந்த பாஞ்சி ஈச்ச மர தோட்டம் நடுவிலே கிரேப் தோட்டம் அப்படி விட ஒரு ஜாலினா பைரவமா அந்த கிரகத்தோட்டத்துக்கும் ஈச்சப்பர தோட்டத்துக்கும் மத்தியிலே ஏனைய கோதுமை இந்த கிரீநேசங்கள் அரிசி கோதுமை அங்கே விவசாயம் இப்படி தோட்டம் எப்படி ஒரு எப்படியான ஒரு ஃபார்ம் ஈச்சப்பர தோட்டம் அதுக்கு இங்கே கிரேப் தோட்டம் பிட்வீன் டே பிட்வீன் டே என்ன நடந்தது எப்படி தோற்றம் எப்படி செய்து சரி ஒஜான பயணமா வரா அப்படியே வந்து தீர்த்து கண்டிக்கிற ஒவ்வொரு அறுவடை ரொக்காகும் மழை பெய்தால் தண்ணீர் நகட்டால் குள்ளம் வந்தால் திரும்பி வந்தால் ரொக்காகும் சென்ற வாரம் சென்ற வருடம் ஆயிரம் கிலோ அறுவடை செய்ய இந்த வருஷம் ஐநூறு தானப்பா சொல்லுகிறதா இல்லையா ரொக்காகும் அல்லா சொல்லுகிறான் லொஸ் இல்லாமல் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் எவ்ரி இயர் அதனுடைய அறுவடை நடக்கும் நல்ல இன்கம் மேலுக்கு நோகாமல் வாழ்கிறார் வாழுங்கள் சதக்காவோடு ஜக்காத்தோடு சமூக சேவையோடு வாழுங்கள் பணிவோடு வாழுங்கள் மசிதோடு தொழுகையோடு ஈமானோடு தக்குவாவோடு குரானோடு சிக்கலோடு வாழ்ந்தால் அப்படியே கண்ணியமாக தெரியும் தொழுகைக்கு நேரம் இல்லை விக்கிரைக்கு நேரம் இல்லை குரானுக்கு நேரம் இல்லை தக்குவா இல்லை அங்கே சேவைகள் இல்லை உதவிகள் இல்லை தக்காத்திலே செல்லும் உள்ளோ அஜி கடமை அஜி செய்யாமல் பிரான்ச் தொடர்ந்து கொண்டு போகிறார் அஜி செய்கின்ற பணத்துக்கு லேண்ட் வாங்கி போடுகிறார் அஜி செய்யாமல் இருக்கிறார் என்றால் அவர் பணக்காரர் ஆஜர் வரவில்லை பணக்காரர் விஐபி விஐபி அவர் அந்த நிலைமையில் அஞ்சுடைய கடனை நிறைவேற்றாமல் மூத்தாகினால் அவருடைய மூத்த முஸ்லீம் மூத்தல்ல அவருடைய ஒரு நசாராவாக மூத்தாக மாட்டேங்குது இந்த மூச்சு அந்த சொங்கை எல்லாம் உடைத்து தான் சார் சரி விட்டிருக்கிறது அந்த சாம் சொந்தத்தாரர் ஓன் பிரதர் அவருக்கு சில அனிமல்ஸ்கள் தான் அவருடைய சொத்து ஒரு ஆடு ஒட்டகங்கள் இது போன்ற சில அனிமல் இவரோட போட்டு பார்க்கும்போது அவர் வர ஏழு இவர் கணக்கு இவர் உடனே தம்பியை பார்த்து யாரும் சொல்லுங்க சரி வாய்க்க கமந்த கேவலமா பேசுறதானே தானே டேய் சொல்றதா உன்கிட்ட திரும்பி தாங்க இது இந்த கோடியில நாலு கோடி ரூபாய் அவன பத்து லட்சம் அவன் நாட்டா ஏன்னா வெஹிக்கல் பத்து கோடி சொல்லு சொல்லுகிறோமா சொல்கிறார் ஆனா மாலா அஸ்து நபரா ஓன் ஓன் பிரதர்கள் பெருமை அடிக்க இப்படி அழிவு நாசம் என்றால் மக்களுக்கு முன்னால் ஏழையவர்களிடம் பெருமை அடித்தால் நான் நான் நான் பேங்க் பேலன்ஸ் பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் வந்து பேசுகிறோமா பேசுகிறோமா கொம்பு முளைத்ததற்கான அடையாளம் விடயத்தை சொல்கிறேன் நம்மளுடைய பணிகள் உருமாக்களிடம் பன்னெண்டரைக்கு ஈ விட்டால் காண முடியாது அங்கு போகும் இங்கு அந்த முடிந்தால் இன்னும் ஒரு அங்கே கொட்டினால் அங்கு போகும் எங்கெல்லாம் சீட்டு இருக்குமோ அங்கே ஏன் போகும் அதுபோன்று பணம் இருக்கும் வரைக்கும் மன்னித்துக் கொள்ளுங்கள் வால் பிடிப்பார்கள் வாலிலே தொங்குவார்கள் செலவு தடுப்பார்கள் நீங்கள் சலா சொல்வதை விட்டு உங்களுடைய சலாத்துக்கு பதிலே சொல்ல மாட்டார்கள் யாரிடம் அவர்களுக்கு வாசிப்படுமோ அவர்களுக்கு சிறப்பளிப்பார்கள் ஆட்சி குறைந்து விட்டால் சிரிப்பதற்கு கணக்கெடுக்க மாட்டார்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நடிக்குமா மாட்டையா பொசா பவர் இருக்கும் பொழுது பொசா பொசாவுக்கு தான் முதலாவது இன்விடேஷன் மூத்த மகளுக்கு கல்யாணம் இப்பொழுது இருக்கின்ற பொசாவுக்கு இன்விடேஷன் முதலாவது பொசா ஒவ்வொருத்தமாய் பல இன்விடேஷன் தினவா அனிவாரமே இருந்து ஓடும் மூன்று வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது மகளிர் இருக்கிறது அந்த பொத்தாவை தேடி போவாரா அவர் இப்பொழுது இருக்கின்ற பொத்தாவுக்கு மேலாவது இருக்கிறது டெம்பரரி எல்லாமே பணத்துக்கு வாய்ப்பிடிப்பவர்கள் விளங்கும் உங்களுடைய கலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு எப்படி அவர்கள் கலா சொல்வார்கள் ஆனால் ஓடி வந்து கலா சொன்னவர்கள் கைகட்டி நின்றவர்கள் முட்டுக்காலில் விழுந்தவர்கள் செலவு கடித்தவர்கள் சிறுவை கலத்தி விட்டவர்கள் அவர்களுடைய உங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள் ஏன் லொஸ்டாகி விட்டீர்கள் ஏன் பணத்தினால் ஆடுகிறோம் மேன் பவர் மனித வளம் நடந்திருக்கிறது அவர் குத்தி சொன்னார் ஈமாண்டார் என்பதை சொல்லுங்க ஏழை அவர் இப்படி கணம் போடாத பெருமை அடிக்காத பெருமை பேசாத தீட்டாத தீட்டாத விஷயத்தை கொடுக்க மாட்டேங்குது படியுங்கள் சூற கம்பை சப்தம் படியுங்கள் ஒரு நாள் நாளை அறுவடை பாம்புடைய அறுவடை வேற தீர்த்து பண்ண முடியாதோ அறுவடை நடக்கிறது போடு போகிறார் அல்லா மறந்து பேசாத அல்லா தந்தாண்டு மறந்துடாத நான் தான் எந்த ரப்புக்கு நன்றி உள்ளவனாய்க்கிறேன் ஒரு சூப்பரம் யாதா எந்த ரப்புக்கு நான் எந்த திருப்பு வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அம்மாவுக்கு எதையுமே நான் கூட்டாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி நடப்ப நாளைக்கு அறுவடை கலத்துல போறார் வளர்மையான மூத்த கணக்கு நிறைய போகிறது மூத்த கணக்கு நிறைய போகுது கிரக தீர்த்த படம் அங்க சோதமே எல்லாம் போனால் ஒரு விஷயத்தை நேற்று சுத்தாக இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது உள்ளத்தை கவர்ந்த கிரஸ் இன்று சூறாவளி வந்த ஒரு நெருப்பு வந்து இடி விழுந்து தோட்டம் இடியிலே கருகியது தோட்டம் இடியிலே கருகியது கையை சுழக்கிறது அநியாயம் அபராத அபராத எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினேன் தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணினீர்கள் தலக்கணத்தோடு பெருமையோடு அகங்காரத்தோடு பெரிய நினைப்போடு லக்ஸரி வாழ்க்கை வாழ இன்வெஸ்ட் பண்ணி சக்காத்து கொடுப்பதற்கோ சதக்கா கொடுப்பதற்கோ ஏழைகளை அனாதைகளை விதவைகளை வாழ வைப்பதற்கோ அல்ல நீங்கள் வாழ்வதற்கு இன்வெஸ்ட் பண்ணினீர்கள் முடிக்க நினைக்கிற இறுதி கட்டம் அது இன்னும் நல்லா வைத்திருக்கான் எம்மனி எமனுக்கு போனால் இதை பார்க்கவும் பண்ண வேண்டாம் சபாவாசியோடையும் இருக்கிறது இதுவும் இருக்கிறது இன்னும் அந்த சர்வீகிய நெருப்புக்கு பற்றி அடையாளம் இருக்கிறதா போய் வந்தவர்கள் சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் இத்தனை விடயங்களை இங்கிருந்து பார்க்கிறோமே அதை போல சேவ் பண்ணி பாருங்கள் இன்றை போய் பாருங்கள் அந்த தோட்டத்தை எமனுடைய ஒரு ட்ரிப் கொண்டு போங்கள் நீங்கள் வெப்சைட்டில் ஒரு நிகழ்வோடு முடிக்கிறேன் பாசிட்டிவான ஒரு விடயங்களை நான் தொட்டு காட்டுறேன் இந்த தலைப்பு நெகட்டிவ் சைட் பேசப்படும் போது நம்முடைய மாற்றம் வரணும் எனக்கு என்று பேசுகிறேன் நான் கூட இப்ப சொத்துபா செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் யார் ஒரு மக்களுக்கு முன்னால் பிரசங்கம் செய்ய சொத்துபா செய்ய ஸ்பீச் பண்ணுவதற்கு ஒரு லட்சத்தை இருக்கிறாரோ அவர் பெரிய நினைப்போடு நின்றார் பெருமையோடு நின்றார் என்னைக்கு நான் முதலாவது உங்களை வெளிச்சு சொல்லும்போது என்ன சொல்ல தெரியுமா அல்லாவே நல்லடியார்களே நான் அல்லாவை சாய்தாக சொல்றேன் அல்லாவை நல்லவடியார்கள் என்று உங்களை சொல்லும் பொழுது நான் என்னுடைய தவறுகள் என்று நான் செத்தவன் என்று உணர்வு நீங்க நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் செத்த அடியானாகிய நான் உங்களிடம் சொல்கிறேன் நல்லடியார்களே நான் ஃபீல் பண்ணினேன் என் தலைப்பு பொருளாத தலைப்பு யார் ஒரு பெருமையோடு மகன்காரத்தோடு விசிட் பண்ணுவாரோ லட்சம் பண்ணுவாரோ பேசுவாரோ அவர் பயான் ஒழிக்கும் வரைக்கும் அல்லாவுடைய கோபத்திலே இருக்க அந்த ஹதீஸ் எனக்கு சுலைமானிக்கு அபில்கிஸ்ரானுடைய வந்தது கலத்திலிருந்து எவனிலிருந்து கலத்திலுக்கு கணித்து விட்டு நேரத்தில் கண்ணை மூடி கிடைக்கிற திருவள்ளது பெரிய ஸ்டோரி அது அப்பொழுது குழந்தை பண்ணினாங்களா பில்கிஸ் ராய் வந்தவுடன் எப்படி கலர் உங்களோட சிம்மாசனத்தை எங்க எமன்றது குழந்தம் தெரியுமா நீங்க வர முடியும் கொஞ்சம் சில சேஞ்சரை பண்ணி கேட்டார் இது உங்களுடைய சிம்மாசனமா அந்த பெண் தன்னுடைய சிம்மாசனத்தை அடையாளம் காணவில்லை இதனுடைய அந்த சீட்டை அந்த சேரு கண்ணியமான அவர் சொல்ல கண்ணபு அது மாதிரி இருக்கிறது அது மாதிரி அது போல அவருடைய சிம்மாசனம் உங்களோட தான் இருக்கின்றன இருக்கின்றதை பலஸ்தீனுக்கு கருத்து மட்டும் நேரத்துக்குள்ளே சபையில் இருந்த ஒருவர் துவாவுடன் கொண்டு வந்தார் அதை போல கொடர பண்ணி கேட்கவில்லை என்ன தெரியுமா சொன்னார்கள் ரப்பி இது என்னுடைய ரப்பின் திருப்பதிதான் நடந்தது என்னுடைய பவர் அல்ல என்னுடைய கெட்டித்தனம் அல்ல துல்கணிக்கலாம் கடைசி எக்ஸாம்பிள் முடிக்கிறேன் துல்கணிக்கலாம் யாஜூஜ் மாஜூஜ் கதவு சமத்தில் இருக்கிறது ஒரு கனவுடைய சம்பவம் யாஜூஜ் மாஜூஜை குழந்தையை விட்டு மக்களை பாதுகாக்க ஒரு பாரிய சுவரை ஒரு ஒரு சாப்பையை கட்டினார்கள் அவர்கள் சாதாரண சுவர் கேட்டார்கள் இவர்கள் கட்டினார்கள் அகலம் கெப்பாசிட்டி கூடியது உயரம் கூடியது ஹைட்டான மிகவும் அகலமான ஒரு சுவரை கண்டுபிடித்தார்கள் யாஜூத் மாஜூத் ட்ரில் பண்ணி வரவும் முடியாது அவ்வளவு அகலம் யாஜூத் மாஜூத் ஏறி குதிக்கவும் முடியாது அவ்வளவு உயரமாக நான் உங்களுக்கு கட்டுதார்கள் கொஞ்சம் சைட் சப்போர்ட் பண்ணுங்கள் சைட் சப்போர்ட் பண்ணினார்கள் அவ்வளவு பெரிய தொல்லை மிக்க யாஜூத் மாஜூத்துக்கு எதிராக ஒரு ப்ரொடெக்ஷனை ஒரு ஒரு ப்ராட்டெக்ஷனை செய்துவிட்டு என்ன சொல்லிருக்க வேண்டும் தேவையோடு செஞ்சிருக்கிறேன் கடைசி வரைக்கும் சரி இதற்கடிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெஸ்டாப்ப தெரிக்கணும் கண்ட கையை கட்டி நிற்கணும் ஒன்றையும் எதிர்பார்க்கல அல்லா கண்ணியத்தை கொடுத்தான் ஒரு காட்சியை கொடுத்தான் உலகத்தை ஆட்சி செய்தவருக்கு தொங்கு முளைக்கவில்லை சாதாரண முன்சிபல் இருக்கின்ற நண்பருக்கு எப்படி முளைக்க முடியும் சாதாரண ஒரு பிரவின்சில் இருக்கின்ற நண்பருக்கு எப்படி முளைக்க முடியும் சாதாரணமாக பெரிய ஒரு நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு எப்படி கொங்கும் முளைக்க முடியும் சாதாரணமாக ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு நாட்டு தலைவருக்கு எப்படி கொம்பு முளைக்க முடியும் உங்கள் உலகத்தை ஆற்றுகிற ஒழுக்கங்களை சாதி முளைக்காத கொம்பு அவருடைய இதுவும் என்னுடைய ரப்பில் my lord by my lord by control own power பிட்டோ பவர் எதையும் செய்தேன் யாருக்கு மணியாக செய்தேன் யாரையும் கொள்வேன் யாரையும் செய்தேன் ஆடுகிறார்கள் உலகத்தில் கலக்கணம் பிடித்து முகம் சொற்கொள்ள விழாமல் கேவலப்படாமல் சாவு வராது டைரியில் என்ன ஹாஸ்டலில் இருந்து கொள்வது எல்லாம் நமக்கு முடித்திருக்கின்ற கொம்புகளை உடைப்பானார்கள் தலைவருடைய பாவங்களை மணி தருவாயாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக மணி மக்களுடைய பாவங்களை மணி தருவாயாக புறம் முஸ்லிம்கள் மூவின் அமைவதை பாவங்களை மணி தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக ஈமானிய பண்புகளை தருவாயாக கணிதை தருவாயாக எந்த கட்டத்திலும் உன்னை மறக்காமல் பாதுகாப்பாயாக எந்த துறையிலும் நம்ம நமக்கு கொம்பு முனைக்காமல் பாதுகாப்பாயாக திறமை வராமல் பாதுகாப்பாயாக ஒரு நரம்பை குளித்து விட்டால் எங்களுடைய பெயர் கைத்திய காரணியால் அல்லவா ஒரு நரம்பை பிளப் பண்ணிவிட்டால் எங்களுடைய பெயர் கைக்கோயால் அல்லவா ஏதோ நொக்கை கண்டுவிட்டால் நாங்கள் மற்றவர்கள் கேட்கிறவர்களால் மாறிவிடுவோம் யாரல்லா எங்களுடைய மூளையிலே கோளாறு ஏற்பட்டால் எங்களுடைய அறிவப்படியை மங்கி மறைந்து நாம் அதனை சிகிச்சை செய்கின்ற நோயாளியாக மாறிவிடுவோம் யாரல்லா என்னை பெருமையை விட்டு தலைக்கணங்களை விட்டு பாதுகாப்பாயாக பணிவை தருவாயாக பண்பாட்டை தருவாயாக எந்த பவரை வைக்கும் கலக்கணம் பிடித்து ஆடுகின்ற அந்த கெட்ட மனநோயை விட்டும் நம்மை உங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக பாதி களிமாடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்கள்